கோல் நோக்கம் பாருங்க இது பிள்ளையில் அருளியது என்கிறார் பாத்தீங்களா முன்ன வந்து அந்த ஏகாம்பரத்தில் அது அருளியதுன்னு சொன்னதுக்கு என்னன்னு கேட்டா அந்த ஒரு ஏகம்பர் தங்கையில் வந்ததுனால வச்சுக்கிட்டு கொடுத்தாங்க அதனால சொன்னாங்க இப்ப இங்க வரும்போது அம்பலத்தே திருநடம் செய் என்று திரு அம்பலத்தை பற்றியே சொல்லுகிறார் அதனால இது பிள்ளையில் அருளியதுன்னு சொல்லியிருக்கோம் அதனால சரியா சொல்லிட்டோம் பரவாயில்ல தோல் நோக்கம் அப்படின்னாரு அது என்னன்னா அதெல்லாம் பாருங்க ஒரு விளையாட்டா இருந்திருக்குது இப்ப சின்ன பெண்கள் கால் அப்படியே தூக்கி தூக்கி நடிச்சுக்கிட்டே போற மாதிரி ஒருத்தர் தோலை ஒருத்தர் தோலை அப்படி பிடிச்சிக்கிட்டே போகிறது தோல் நோக்கம் தோல் அப்படி பலமா வர்றது வர்றது அப்படி ஒரு விளையாட்டு அந்த காலத்துல பல விளையாட்டு அதுல ஒண்ணு இது ஒண்ணு ஆகவே ஒருத்தி தோலை தோலை இன்னொருத்தி அப்படி அந்த தோலை நோக்கி பார்த்துக்கிட்டே அப்படி வளைவா வந்து விளையாடுவோம் அது தோல் நோக்கம் விளையாட்டு இந்த விளையாட்டு வகையில வைத்து நம்முடைய மணிவாசகர் அருள்கிறார் பாருங்க இது என்னன்னாரு பிரபஞ்ச சுத்தி இது யார பின்னால் பின்னாலது <laughs> பின்னால் எழுதியிருக்காங்க ஐயா இந்த தோல் நோக்கத்தினால என்ன தெரியுதுனாரு இந்த பிரபஞ்சம் இந்த உலகமானது இந்த மல நீக்கம் பெற்று தூய்மை பெறுகிறதுன்னு எங்களுக்கு உடன்பாடு இல்லை இதெல்லாம் எடுத்துக்கலாம் யாராவது வழியில போறவங்க தெளிவிக்கிறேன் நேர மணிவா சொன்னது தோல் நோக்கம் என்பது அவ்வளவுதான் இந்த பிரபஞ்ச சுத்திங்கிறது எல்லாம் யாரோ பின்னால் இருக்கு யாரோ பெரியவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படியே போட்டுக்கிட்டு இருக்கோம் பதிப்புல அவ்வளவுதான் சரி அப்புறம் இது தரவு கொச்சை கழிப்பா அது சரி என்ன இது இந்த பா வகையில கொச்சை கழிப்பாவில கழிப்பான்னு ஒரு பா அத ஒரு வகை இந்த தரவு கொச்சை கழிப்பா நல்லது பூத்தாரும் பாருங்க நீங்க போன மாதிரி படிக்க முடியாது அது அந்த விளையாட்டு வேற இந்த விளையாட்டு வேற அந்த விளையாட்டு நல்லா நடிச்சு கடிச்சு போலாம் இது அப்படி இல்லாம இந்த ஒருத்தியோட ஒருத்தி அப்படியே நீ போடி நீ போடி நீ போடி வரும்போது அது மாதிரி கொஞ்சம் மென்மையான விளையாட்டு மென்மையான பூத்தாரம் பொய்கை புனல் இதுவே என கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணம் மகாமி தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடுவண்ணம் தோல் நோக்கம் உன் தேவடி கூடு வண்ணம் தோல் நோக்கம் இவ முன்னால போற அந்த விளையாடிட்டே போற தோலை இவ அப்படி நோக்கிட்டே போறான் இவ தோலை இன்னொருத்தி நோக்கிட்டே வர்றான் அப்ப ஒருத்தி இன்னொரு தோலை முன்னால் போறவளோட இப்ப நோக்கி பார்த்துக்கிட்டே விளையாடி பாருங்க ஏன்னா நம்ம அந்த காலத்துல விளையாட்டை விட்டுட்டோம் அதனால இப்ப விளங்காம என்ன சொல்லுகிறான் பூத்தாரும் பொய்கை புனல் இதுவே எனக்கு கருதி பேய்த்தேர் முகக்குறும் பேதை குணும் மகாமி இப்ப நீங்க காலையில எழுந்து நீராடணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா நல்ல குளத்துல போய் நீராடணும் ஆத்துல நீராடணும் இப்ப குளம் ஆறு ரெண்டும் இல்ல பைப்புல நீராடுறோம் வேற வழி வக்கு இல்லை நமக்கு அதனால சரி அப்படி நீராடுகின்ற பொழுது உண்மையாகவே அது குளமாயிருந்து அந்த குளத்துல தண்ணி இருந்து குளிச்சிங்கன்னா நல்லது இங்க இருந்து பாக்குறீங்க காணல் நீர் அங்க என்னமோ ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது அதை நிறுத்திட்டு இங்க இருந்து போய் நீங்க நின்னீங்கன்னா அங்க போனீங்கன்னா இங்க இருக்கிறதா வந்து அது தண்ணி போற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வந்து காணல் நீரை போய் குளிக்க முடியுமாடி அதை போய் நீர் குளிக்கலாமா கூடாதுன்னு பூத்தாரும் பொய்கை பூனல் இதுவே போன நீங்க இங்க இருந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஏ தண்ணி நல்லா அழகா வர மாதிரி இருக்குது ஏ அடே அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா அங்க போய் நின்னா வெறும் மணல் தான் இருக்கும் இங்க தண்ணி போடுற மாதிரி இருக்கும் அதை நல்ல பூக்களோடு கூடிய பொய்கை போல கருதி கொண்டு எதை போய் அந்த பெய் தேர்னு அந்த காணல் நீர் இந்த காணல் நீருக்கு பெய் தேர்னு சங்க காலத்துல பேர் பெய் தேர்னு பொய்கை உணல் இதுவே என கருதி பெய் தேர் முகக்கூறும் அந்த மாதிரி இடத்துல அந்த வெறும் இந்த தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீராக காட்டிய இடத்துல போய் இதுதான் பொய்கை என்று கருதி யாராவது போய் குளிக்காங்க குளிப்பாங்களா அப்படி குளிச்சா அவங்க யாரு பேதை கூணும் பேதைனா தனம்னு அர்த்தம் எங்க குளிக்கணும் பைங்குவளைக்க அருமலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அறவத்தால் எங்கள் பேர் ஆட்டியும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கும் மடு பாருடி தண்ணி அப்படியே ததுவி இருக்குது இங்க பாருடி கோலை பூத்து இருக்குது ஆனா இங்க பாருடி தாமரை ஆனா இங்க பாரு தண்ணி பாம்பு வருது இப்படி இருக்கிற பொய்கையில குளிச்சா அதெல்லாம் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஏப்ப அந்த திருவம்பா படிச்சோம்னா நானே தண்ணியில இருக்கிற மாதிரி தான் தெரியுது அப்படி எடுப்போம் அப்படி எல்லாம் குடிக்கிறேன் ஆகவே அந்த பொய்கையில குளிச்சா சரி காணல் நீரை நீரண்டு கருதி குளிச்சா முட்டாள்தனமான குணம் அந்த பேதை குணம் ஆகாமி தீர்த்தாயி என்ன அர்த்தம் இதுக்கு பெருமானியும் அறியோங்களை இந்த வெறும் காணல் நீரில் முழுக செய்யாமல் உண்மையாக நல்ல நீரில் முழுக செய்யும்படி ஆட்கொண்டாய் என்ன அர்த்தம் உலகத்தில் எத்தனையோ தெய்வம் இருக்குது செத்து பிறக்கின்ற தெய்வங்கள் மனவாள செங்கியாடி அருளே குமரசாமிகள் நம்ம போலே பிறந்து நம்ம போலே சாகிறதெல்லாம் தெய்வமா அது தெய்வம்னு வச்சு கும்பிடுறோம் அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு போகாமே என்று இருக்கிற பெருமானாக இருக்கிற பெருமான் சிவபெருமான் தான் நமக்கு தெய்வம் என்று கருதும்படியான புண்ணியம் கிடைச்சதே அது பெரும்பேர் எது போல இந்த மற்ற இந்த காணல் நீர் என்று கருதி காணலை நீராக கருதி முழுகாமே உண்மையிலேயே பொய்கையில் இறங்கி பொய்கையில குளிக்கிற மாதிரி எந்த தெய்வத்தையோ நினைக்காம சிவபெருமானே தலைவன் அவனே நம்மளுக்கு அவனுடைய இருக்கிறோம் என்று உன்னிடத்து உன்னை தலைவனாக கொண்டாங்க ஆட்பட்டமைப்பா அதான் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிற சைவம் அப்ப நான் இது இந்த பிறப்புல சைவத்துல வந்தனி திருநீர் ஒரு திராக்கம் அணிகிறோனி அண்ணாமலையாரை கண்டு வணங்குறமே என்ன புண்ணியம் செய்த நெஞ்சனே இப்படி பிறவியெல்லாம் பால்நெறியாக போகாமல் வாழ்நெறியாக நமக்கு அமைத்து கொடுத்தானே என்று சொல்லி அந்த மாதிரி பேதை குணமாகாமே தீர்த்தாய் பெருமானி நீதான் அந்த அந்த தீய மீன் என்றும் என்னை நீக்கி ஆட்கொண்டாய் இகழு தில்லை அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா மனம் இப்ப நமக்கு நோக்கம் எங்க இருக்கு திருவண்ணாமலை இருந்து தில்லைக்கு போச்சு எப்படி இருக்குது திகழ்த்தில்லை அருமையா நான்கு வீதி அந்த நான்கு வீதியை நடப்பவருடைய அருமையான திருக்கோவில் செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்ல மதித்தோய செல்ல முயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலமே செல்வன் கழுதையத்தும் செல்வம் செல்லுமே யாரு ஞான சம்பந்தம் இப்படிதான் பாடுங்களும் பாப்போம் ஒரு எண்பது பக்கம் நோட்டு தரேன் அதை எழுதி எழுதி எழுதி கிழிச்சு ஒரு நீங்க ஒரு வருஷம் டைமும் தர்றேன் அப்புறமா ஒரு பாட்டு எழுத முடியுங்கள எண்பது பக்கம் மட்டும் ஒழிச்சு ஏன் நாம் எல்லாம் வெறும் இந்த இந்த ஒலிகள் அறிவு அது பெருமான் தந்த அறிவு அதனால அது பண்ண இந்த பாட்டை படித்தாலே பார்த்தா கொடுக்க செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்லும் அதிதோய செல்லும் உயர்கின்ற செல்வர் வாழ்தில்லை சிற்றம்பலை செல்வம் கடலை எத்தும் செல்வன் ஆறாறு ஏறி மேல போறது இது புத்தி பேற்றுக்கே போயிடுவோம் பாட்டுருக்க அந்த பாட்டை இல்ல உண்மையா அந்த பாட்டை படிச்சோம்னா புத்தி பேற்றுக்கு நம்ம மேல ஏறி படி ஏறிட்டு போற மாதிரி ஏறுது ஞான சம்பந்தருடைய பாடல்லவா எனவே அப்படிப்பட்ட திகழ்த்தில்லை அம்பலத்தே திருநடம் செய் ஏன்னா எங்கேயாவது அறையில போய் நடனம் செஞ்சாருன்னா தான் பார்க்கலாம் தான் மனைவி பார்க்கலாம் முருகன் பார்க்கலாம் என்ன அது கூட என்ன பண்ணிட்டு வெளியில வருவாரு ஏன் அப்பா ஆடிக்கிட்டே இருக்கிறாங்கம்மா அப்படின்னு கேட்பாரு அதனால அதுக்கெல்லாம் அவங்க பிள்ளை அதனால நமக்கு தான் அந்த திருநடம் வேணும் அதனால அம்பலத்துல எல்லாருக்கும் தெரியும்படியா நடனம் பண்ற ஏன் எல்லாரும் போய் வணங்கணும் பார்க்கணுங்கிறதுக்காக அம்பலத்தே திருநடம் செய் கூத்தா உன் சேவடி கூடும் வண்ணம் தோணுக்கம் பாருங்க இந்த பொங்கல் பாடும்போது ஏண்டி போடி உன் தோலை நான் படிக்கிறேன் தோல் நோக்கம் பாடிக்கிட்டு நாம் எல்லாம் பெருமானுடைய பிள்ளை நடராஜ பெருமானுடைய திருவடிக்கே சேரணும்னு நம்ம இந்த தோல் நோக்கம் விளையாடும்படி விளையாட்டுல கூட பெருமானை பற்றி சிந்தனை விளையாட்டிலும் திருவடி காரைக்காலம் யாரை பற்றி சேக்கிலார் சொல்லுகின்ற பொழுது பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து உன் செவடியே சேர்ந்தேன் ஏதேனும் விளையாட்டுன்னு வரும்போது கூட அந்த விளையாட்டுல கூட வச்சு அதனால இந்த சின்ன பிள்ளை வீடு கட்டுறது சின்னஞ்சிறு வீடு கட்டி சிங்காறு வீடு கட்டும் கட்டிட்டு இது சாதமா வைக்கும் வைக்கும்போது கூட என்ன பண்ணும் இன்னைக்கு நம்ம கார்த்திகம் முருகனுக்கணும் பூவெல்லாம் எடுத்துட்டு வருவோமா அப்புறம் வீட்டுல என்ன நடக்குது அது வரும் அதுதான் வீட்டுல நல்லா நடக்கணுங்கிறேன் நீங்க வீட்டுல கஜாமஜா அடிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அதுவும் அடிச்சுட்டு நிக்கணும் வீட்டுல நம்ம நடக்கிறதா சின்ன பிள்ளைங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க தானே தெரியும் கார்த்திகா நம்ம வீட்டுல கார்த்திகை நம்ம கொண்டாடிட்டு அது விளையாடும் போது கார்த்திகை கொண்டாடும் வண்டல் வண்டல் வன எல்லாம் வண்டல்லாம் விளையாட்டு காரைக்கால் அம்மையார் காரைக்கால்ல சின்ன பிள்ளையா அந்த எட்டு ஆறு வயசு ஏழு வயசா விளையாடும் போது என்ன வச்சு விளையாடும்னு கேட்டா இவனை ஒன்று ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு நின்றுட்டு இருக்காதான் வண்டல் வன எல்லாம் வளர்மதியம் புனிந்த சடை வண்டர் திரான் திருவார்த்தைக்கு அணைய வருவன பயின்று சேர்க்கிறார்ல நாலு பிள்ளைங்க சேர்ந்துன்னா இன்னைக்கு ஆண்டி நம்ம கார்த்திகை கொண்டாடுவோமோ கார்த்திகைன்னு போய் முருகனுக்கு நிறைய பூ பறிக்கணும் உள்ளம் எல்லாம் பறிக்கணும் ஆடி அங்க போய் எல்லாம் பறிச்சு கொண்டு கீழே படா மூடி வீடு மூடி வீடு மூடி வீடு அப்புறம் எல்லாம் வாரி குடிச்சுட்டு இப்ப வீட்டை முழுகணும் முடி முழுகிதான் அப்புறம் மேல அதனால நீ என்ன பண்ணணும் என்ன சாமி ரொம்ப மொழி கோலம் போட்டு முருகன்ட்டு விளக்கேற்றி வைப்பியான் நான் அதுக்குள்ள கொஞ்சம் சக்கர பொங்கல் பண்ணி கொண்டு வருவேனா நம்ம அந்த பூவை எடுத்து பெருமானு வணங்குவோமா வணங்கிட்டு சக்கரை பொங்கல் வச்சு நைட்டியம் எல்லாம் பண்ணுவோமா பண்ணிட்டு ஒரு உருண்டை எடுத்து காக்கா கொல்லப்பட இருக்கான்னு பார்த்து கா கா கா கான்னு வச்சுட்டு அது சாப்பிட்றத பார்த்துட்டு அப்புறம் நீ நான் சாப்பிடுவோமா அப்படி விளையாடுமா சீவே சீவே சேர்க்கிறார் எப்படி பார்த்தாரோ உங்களுக்கு சொன்னோன்னு இங்க ரொம்ப உணர்வா இருக்கீங்க என் கல்லூரி பையன் சொன்னோன்னு ஐயா காரைக்காலமே யார் காலம் என்ன கிபி ரெண்டாம் நூற்றாண்டு சம்பந்தர்களும் முன்னால அவர் அந்த காரைக்கால விளையாடினது பெரிய புராண ஆசிரியர் சேக்கிரார் காலம் என்ன பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அந்த அம்மா ரெண்டாம் நூற்றாண்டு இவரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னே இருப்பாரு அது எப்படி அந்த பாப்பா அப்படி விளையாண்டு இங்க பெரிய புராணத்துல பாடுறா அப்படின்னு கேட்பான்ல இல்ல மீசம் முளைச்ச பையன் இல்லை கேட்கும் போது எனக்கும் தெரியாது என்னன்னா சேர விட்டு இறங்கினாங்க அப்படின்னா உனக்கு சேர் தர்றது என்ன பையனுக்கு விளங்காத விளங்க வைக்கதானே ஆடா ராஜா இப்படி எல்லாம் கேட்கணும் எதனால் சேர்க்கலார் இப்படி பாடினார் காரைக்காலமையார் பாடிய நூல்கள் நான்கு அதுல ஒண்ணு அற்புத திருவந்தாதி அந்த அற்புத திருவந்தாதியில ஒரு பாடல் பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் திறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் பெருமானி எனக்கு நான் சின்ன பிள்ளையா பிறந்து மொழி பயின்றனர் யார் தெரியுமா நான் யாரா தெரியுமா அம்மா அம்மா சொல்லு அம்மா யாரே அப்பா அப்பா அப்பா அப்பா இப்படி சொல் பயில் இருந்த பொழுதெல்லாம் உன் திருவடியே நினைந்திருந்தேன்னு அந்தாதியில பாடுறாரு அதனால சேர்க்கல வண்டல் பயில் வன எல்லாம் பலர் மதியம் பொனிந்த தடை பிரான் திருவார்த்தைக்கு அணைய வருவன பயின்று சேக்கிழார் பெரியபுராணம் போல ஒரு நூல் இருக்கா இருக்கான் எங்களுக்கு தெரியல ஆகவே அப்படிப்பட்ட அருமையாக கூத்தாவும் தேவடி கூடும் வண்ணும் தோல் நோக்கம் அதனால வீட்டுல இந்த மாதிரிலாம் நம்ம பக்தியா இருந்தா தான் பிள்ளைகளும் விளையாடும் போது கூட பக்தியா இருக்கும் எனவே ஒரு தோலை ஒரு தோல் பார்த்துக்கிட்டு போகும்போதே நாம் எல்லாம் இந்த ஆன்மாடி ஒரு காலத்துல நம்முடைய பெருமா நடனம் செய்கின்ற பெருமானுடைய திருவடியில நாம் எல்லாம் போய் கலக்கணும் அதுக்காக போ போ போ போ போ அப்படி சுத்து சுத்து இப்படி வா அப்படி வாடிவா நான் உன் தோலை பிடிச்சிட்டு வந்தேன் இப்ப நீ ஏன் தோலை பிடிச்சிட்டு வருவியா சரி வா தோல் நோக்கம் இப்படியெல்லாம் விளையாடி இருக்கிறாங்க சிவசிவா என்றும் பிறந்திறந்து ஆழாமே ஆண்டு கொண்டான் நம்முடைய பெருமான் இதே வேலையா போச்சு என்ன பிறக்கிறது வாழ்றது சாவறது பிறக்கிறது வாழ்றது சாவது இது இதை வேற வேலை இல்லையா நமக்கு இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்பாய் வெறி போல அண்ணனால ஒரு தாய் இரு தாய் பல கோடியதாய் இந்த ஆன்மாவுக்கு எத்தனை தாய் இருக்கிற அளவு இந்த பிரிவில ஒரு தாம்மா போன பிரிவில் ஒரு அம்மா என்ன பிரிவில் எத்தனை தாயிடா உனக்கு இருக்கிறது அடாடா உடனே அவமாய் அழியாதி இதே பிறந்து பிறந்து இருக்கிறது அழியவன் என்ன சாமி செய்யணும் முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா என ஓதருதாராய் எல்லாம் திருப்பூர்ல பாடி வச்சிருக்கார் ஆகவே என்னமோ தெரியல திருப்பூர் ஞாபகம் வருது ஏன்னா கீழே இருக்கிறது அங்கே இல்லை நாம சொல்றமாக எல்லாம் சொல்றதெல்லாம் அது சொல்லுது அல்லவா இப்ப மைக்கு நான் இந்த ரெண்டு மணி நேரம் திருத்தோண நடத்தினேன்னு சொல்ல முடியுமோ முடியாது அதே தான் எனக்கும் நான் இந்த ரெண்டு மணி நேரம் நடத்த கூடாது மக்கு பேல உனக்கு என்ன தெரியும் எல்லாம் அங்க இருந்து அப்படியே எல்லாம் தருது நீ ஏங்குற அல்லவா பாய் உண்டுதே தவிர கொடுத்தது எல்லாம் கருத்து யாரு பெருமான் இல்ல அதனால் இப்படி என்றும் பிறந்திறந்து ஆழாமி ஆண்டு கொண்டான் நம்மை மீண்டும் மீண்டும் பிறக்காதவாறு இப்பொழுதே ஆண்டு கொண்டானாம் யாரு கன்றால் விளவெறிந்தான் பிரமன் காண்பரிய அருமை அருமை திருமாலும் பிரமனும் காண முடியாதுன்னு திருமால்னு சொல்வார் இன்னைக்கு பாருங்க திருமாலுடைய இதுல கன்றால் விளவெறிந்தான் அது என்னது என்னது விழாமரமாக யார் வந்தா அந்த அவனை எழுத்தா அறக்கரில் வந்தாங்களாம் என்னது கவிதாசுரன் கவிதாசுரன் வந்தாங்க அது வந்து வந்தவன் விளாமரமா இருந்தான பார்த்தாரங்க பக்கத்துல கண்ணுடி கட்டு இருந்தது அந்த கன்றினாலேயே விளாமரத்தை படான்னு அடிச்சு தைத்தாராம் யாரு சம்பந்தி அதனால இவரு பெருமானுடைய வல்லமே ஒண்ணுன்னா பெருமாள் அப்படி இருந்தாங்க அப்ப அங்க என்ன அர்த்தம் கண்டால் விளவறிந்தான் தீக்கொள்ட்டு திருமால் அவ்வளவுதான் இங்க அந்த திருமாலும் விளவெறிந்தான் பிரமன் அவருடைய புள்ள யாரு நம்ம எல்லாம் படைக்கிறது இந்த ரெண்டு பேரும் கான்வரிய குன்றாத சீர்த்தில்லை அப்படி காண முடியாத இடமே இங்கதான் ஆரம்பிச்சது ரெண்டு பேரும் தேடி தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டு என்று சொன்னாரே ரெண்டு பேர் தேடியும் கூட காண முடியாது அந்த ஒளிப்படம்பாக இருந்து காட்சி கொடுத்த இடம் இந்த இடம் அண்ணாமலையான் அடிக்கமலம் இப்படிப்பட்ட அருமையான இடம் எனவே அவரெல்லாம் காண முடியாத இருந்த பெருமான் இருக்கானே அவன் குன்றாத சீர்த்தில்லை சில ஊருக்கு சில காலத்துல போல் இருக்கும் சில காலத்துல அது சப்புன்னு போடும் அப்படி இல்லாம தில்லைன்னா என்னைக்கு அந்த பெருமை குன்றாமல் இருக்குது குன்றாத சீர்த்தில்லை அங்க யார் இருக்கிறா அம்பலவன் எப்போ அந்த அம்பலத்திலேயே ஆடுவதனால் அவனுக்கு அம்பலவன் பேர் நீங்களா அம்பலவன் குணம் பரவி அவன் உயிரிழப்பு செய்கின்ற அந்த கருணையாயே சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி துன்றார் குழலினி நீ குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ என்று வாங்கம்மா குழலி துன்றார் குழலி நீர் அது என்ன குடல்னா தெரியுமில்ல கூந்தல் என்ன துண்டா குடல்னா நல்ல நெருங்கி இருக்கும்படியான கூந்தல் நீண்ட கூந்தல் இடிமயிர் இல்லாமையே கட்டி கட்டிட்டு இருக்குது அப்படி எல்லாமே யாருடைய இது எல்லாமே தன்னுடைய கூந்தல் அப்படி நீள இருக்குமா நெருங்கி இருக்குமா இப்படி துன்றார் குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க பெருப்புற்ற சீரடி வாய் கலசம் ஊனமுதம் வெறுப்புற்று வேடனார் தேடறிய மெய்குடிந்தங்கு அருட்பெற்றி நின்றவா தோல் நோக்கமாடாமோ நேரலை திருக்காலத்தை கலைக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் டூர்ல போறதுன்னா எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு சில்லற டிரைவர் அங்க விட்டுருவானோ இங்க விட்டுருவானோ காஃபி தருவாங்களா பாத்தீங்களா நேரலை காலத்தை கலைக்கிறோம் இப்ப இப்ப இது காலத்தி சிவே சிவே இந்த நூற்றாண்டு இல்ல பல நூற்றாண்டுக்கு முன்னே ஒரு இடம் என்னென்ன பொறுப்பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் பூசணி செய்வதெல்லாம் எதுன்னு கேட்டா பெருமாண்டை திருமேனி நோக்கி என்றும் அந்த பெருமான் திருமேனி அழகுபடுத்தவே இருக்கணும்னு அது இது பூஜனை செய்தா பணம் வரும் இது வரும் இது காசு ஒரு பயன் பற்றி செய்யக்கூடாது பயன் கருதாமல் செய்யும் அப்படிப்பட்ட பயன் கருதாமல் செய்த ஒரு பூசணை எங்கே காலத்தில யார் செய்தார் ஒரே ஒரு வேடர் என்ன செய்தார் செருப்புற்ற சீரடி சிவ சிவ சிவ வாய் கலசம் பெருமானுக்கு கீழே இறங்கி வந்து உணவெல்லாம் எடுத்துக்குவார் உணவு எடுத்துக்கிறது இதெல்லாம் ஒரு கையில எடுத்துக்கலாம் ஒரு கையில என்ன எடுத்துக்கலாம் கையில வில்லு இருக்குது ஏன்னா எந்த நேரத்திலையும் கொடிய விலங்கு வரும் அதனால ஒரு கையில வில்லு ஒரு கையில உணவு வச்சாச்சு ரெண்டு கையில வச்சாச்சு திரும்ப இனிமே என்ன வேணும் கேட்ட கேட்டது பெருமானுக்கு தண்ணீர் அபிஷேகம் பண்ணணுமே என்ன பண்றது சொம்பே இது அப்படியே உங்களுக்கு சொம்பே நல்ல கமன் நிலைமே இருந்தா கூட கை ரெண்டு தானே நம்ம முருக பெருமானா பண்ற கை இருக்கிறதுக்கு ஒரு கை வச்சிருக்கு என்ன பண்றது பார்த்தார் சிவசிவ அப்படின்னார் அந்த நீர் இருக்குல்லவா இது என்ன எந்த நீர் இது பொன்முகலி ஆறு அதெல்லாம் அப்ப நல்ல தண்ணி எல்லாம் தூய்மையா வச்சிருப்பாங்க யாரும் ஒண்ணும் இது பண்ண மாட்டாங்க அதனால அப்படி போய் நின்றுட்டார் நின்றுட்ட உடனே அந்த தண்ணி வந்து ஆண் திறந்தார் நல்ல இன்னும் திறந்தார் ஏன் பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ற தண்ணி கொஞ்சம் நேரம் இவ்வளவு எவ்வளவு தண்ணி கொள்ளுங்க அவ்வளவு தண்ணி இதெல்லாம் ஒளியும் ஒளியும் சார் ஆமா ஒளி ஒளி உண்மையெல்லாம் சத்தியம் இதெல்லாம் ஏன் அப்படித்தான் செஞ்சிருக்க முடியும் அதனால இப்ப ஒரு கையில அந்த உணவு ஒரு கையில வில்லு வாயில தண்ணி சரி அபிஷேகம் பண்ண அர்ச்சனைக்கு பூ பண்ண வைக்கணுமே பூக்குடல் எங்க வைக்கிறது சிவ சிவ அந்த காலத்துல நல்லா மயிர் வளர்த்திருந்தார் அவரு நல்ல நீண்ட மயிர் இது ஆடா ஆடா அதை எப்படி இப்படி சுருட்டி காட்டினார் கட்டி இதை வந்து நண்பனை வந்து இடைவெளியா விட்டார் இதுல இருக்கிற மலர் எல்லாம் எடுத்து தலையில வச்சு விட்டார் தான் தலையில வச்ச பூவை ஆண்டவனுக்கு சூட்டக்கூடாது சிவ சிவ எது இங்க இருக்கிற விதி ஆனா அங்க இருக்கிற விதி அவருக்கு விதி அவ்வளவுதான் முடிஞ்சது ஆமா எதுல வச்சுட்டு போவாரு அதனால எடுத்துக்க முடியல வேடர் ரெண்டாவது பெரிய பெரிய வேஸ்ட்லாம் இருக்காது ஏதோ முழங்காலு கீழே இருக்கும் சரிங்களா அது அந்த வேஸ்ட் கொஞ்சம் தூய்மையாக இருக்குது எல்லாம் அடிக்கடி இந்த இதெல்லாம் ரத்தம் கத்தம் பட்டு ஏன்னா வேட அதெல்லாம் பட்டிருக்கும் சிவி சிவி அதில் எங்கே போய் உங்களுக்கு நீட்டமாக வைக்கிறது பூ வைக்கிறதுக்கெல்லாம் முடியல பார்த்தார் தலையில வச்சுக்கிட்டார் ஆஹா இப்ப என்ன அபிஷேகத்துக்கு தண்ணி தலையில பூவு கையில நிவத்தியம் எவனாலும் வந்தானும் பில்லு போடான்ட்டான் இப்படி ஒருத்தர் போய் வழிபாடு செய்தாரு என்ன செய்தாராம் செருப்புற்ற சீரடி அந்த செருப்பு இவர் தலையில பட்டது யார் தலையில காலத்தினால தலையில எப்போ அந்த கண்ணு ரத்தம் வந்த உடனே ஒரு கண்ணு ரத்தம் வந்த உடனே இதெல்லாம் அப்படியே கைச்சிலை விழுந்ததோராருங்கிறார் சேர்க்கிறார் ரொம்ப அருமையா அதெல்லாம் ஒரு நூத்தி எண்பத்தி எட்டு பாட்டுல கண்ணப்பர் வரலாறு நீங்க எப்ப கண்ணப்பர் வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா சேக்கிடார் வாயிலாக தெரியணுமே காரைக்காலமே அதெல்லாம் நல்லதான் தெரியும் சேக்கிடார் வாயிலாக தெரியணுமே அதான் அதனால இது எட்டு நாளா எட்டு மாதமா சிவ சிவ என்னமோ அப்படிலாம் சொல்லுச்சு நீங்களா எங்கன்னா பக்கத்திலேயே கூட இருக்கும் நாங்களாம் சொன்னமாக நான் முருகனே இப்படியே சொன்னேன் அப்படிலாம் மெதுவாக சொல்லணும் அப்பதான் வரலாறுகள் எல்லாம் எவ்வளவு இருக்குங்கிறத செய்யணும் எனவே இங்க செருப்பு அப்ப என்ன செய்தாராம் அந்த அந்த அதனால என்ன செய்தார் அதெல்லாம் வாயினால சொல்ல கூட குசுது ஆமா ஒரு கண்ணு ரத்தம் வந்த உடனே பார்த்தார் அந்த ஒரு கண்ணுல இதெல்லாம் கூட அங்க எவ்வளவு கொட்டியிருக்காரு தெரியுங்களா சைக்கிள் முதல்ல என்ன பண்ணாரா ரத்தம் வந்த உடனே அப்படியே இருக்கார் ஆஹ் பாஞ்சிருக்காரு என்னன்னு தான் அப்பா கூட இருந்த போது அந்த காலத்துல கண்ணில் ரத்தம் வந்ததுன்னா சில மருந்து இருந்திருக்குது அந்த மருந்து எடுத்து கசகி பிழிஞ்சா ரத்தம் நின்று போடும் அதை பார்த்துருக்கிறார் எனவே மருத்துவ முறையும் அவர் போற போக்கில் செஞ்சார் அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்முடைய முன்னோடு செஞ்சது தொடர்ந்து வந்தோம்னா இன்னைக்கு ஒரு பாயிட்ட எம்பிபிஎஸ் தேவையில்லையே நமக்கு நம்ம மருந்தெல்லாம் அவங்க வாங்கிக்கணும் அதுக்காக பார்த்தாராம் இங்க பார்த்துருக்காங்க என்னன்னா இவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்ன தெரிஞ்சிருக்காரு அப்பா அந்த மாதிரி எதுன்னு ரத்தம் இருந்ததுன்னா அதுக்கு புரிஞ்சு வச்சிருக்காரு அதை பார்த்துருக்கிறதுனால இந்த தம்பி என்ன பண்ணுச்சுன்னா குதிச்சுட்டு போய் மலையில ரவுண்ட் அடிச்சுது அடிச்ச உடனே கிடைச்சிருக்குது ஆஹா இதான் எங்க அப்பா விருதான் எடுத்துட்டு வந்து நடிக்கிறான் என்ன பண்றது எடுத்து இந்த கல்ல அடியே கை கண்ணு சரியா போகணும்பா கண்ணு சரியா போகும்பா ரத்தமே வரப்படாதுப்பா ரத்தமே வரப்படாது ரத்தமே வராம சாமியே ரத்தம் வர அப்படி செஞ்சிருக்காரு செஞ்ச உடனே அப்படியே அந்த தார் பண்ண உடனே என்ன இப்படி முடிச்சு முடிச்சு பார்த்து ரத்தம் இல்லை அப்படின்ட்டு சரிங்களா ஆகவே அப்பா கூட இருந்து இதெல்லாம் பயிற்சி பெற்றதெல்லாம் பெற்றார் அதனாலதான் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சிலதெல்லாம் நம்ம சொல்லணும் நம்ம சொல்ல அதுலயும் நிக்காதனால நின்ன மாதிரி இருந்தது நிக்கல ஒரு கண்ணில் நின்று போச்சு இன்னொரு கண்ணில் வந்த போதுதான் நிக்கல நிக்காத போது என்ன பண்ணு பாத்தீங்களா இப்ப ஒரு உறுப்பை எடுத்துட்டு இன்னொரு உறுப்பை வைக்கலாம்னு சொல்லி இப்ப வைக்கிறான் நீ வைக்கிறமில்ல இந்த ஒரு உறுப்பை எடுத்துட்டு இன்னொரு வைக்கலாங்கிற தமிழனுக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருக்கு இந்த ஆங்கிலேயம் வந்த பிறகுதான் இல்லை வச்சிருக்காங்களே ஒரு உறுப்பை எடுத்து இன்னொரு உறுப்பை அதை செய்யலாம் அதனால நீ கண்ணான விடு கண்டான விடுன்னு கேட்கறாங்களே நீங்க செத்தாலும் உங்க கண்ணை கொடுங்க போதும் நாங்க வந்து எடுத்துட்டு போறோம் என்று எல்லா இடத்துலையும் சொல்றாங்க கும்பகோணத்துல ஒருவர் நான் எனக்கு இதான் எனக்கு வேலை என்ன ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு அரைஞ்செஞ்சா போதும் அவர் ஒரு டாக்டர் நான் யாரா ஆங்கிலேயர் வருகையினால் அன்று இந்த தமிழ் மண்ணுக்கு ரொம்பவே தெரிஞ்சது எப்ப தெரிஞ்சது கண்ணப்புற வரலாறு காலத்து இதெல்லாம் தெரிய நம்ம ஆதலால் அப்படி படிஞ்சார் அடுத்தது வரும்போது அது மாதிரி இந்த அதனால அது வராதனால இந்த கண்ணை எடுத்து ஆப்பினார் இன்னொரு கண்ணையும் வந்த போது இன்னொரு கண்ணை ஆப்பணும் அப்ப போய் மருந்து எடுத்து படிக்கல ஏன் இதுதான் இப்ப கண்டுட்டாரு ஆஹா ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணு வச்ச உடனே நின்று போனோடனே ஆஹா நமக்கும் பாவான் ரெண்டு கண்ணு கொடுத்துருக்கார் ஆனால் இந்த கண்ணு எடுக்கும்போது இந்த கண்ணு பார்த்தது வச்சுட்டது சரியான இடத்துல ஆனா இந்த கண்ணு இருக்கும்போது சரியான இடத்துல வைக்கணுமே இங்க மாறி வச்சா தெரியாது ஆமா என்ன பண்றது யாரும் இல்லை ஒரு குஞ்சு குருவி இல்லைன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல அந்த அங்க யாரு இருக்கா அந்த காட்டுல குஞ்சு குருவி இல்லையா ஒண்ணு ஒண்ணு அது மாதிரி ஒண்ணு குஞ்சு குருவி கூட இல்லை என்ன பண்றது வருத்தமும் ஒடியுது என்ன தன் திருவடியை எடுத்து அந்த இன்னொரு கண்ணு ரத்தம் வர்ற கண்ணெல்லாம் வச்சாராம் சிவ சிவ சிவ சிவ சிவ சிவ அதுதான் அடையாளம் வச்சுட்டு அப்படியே காய் கனையினால் இடந்து ஈசனடி கூடு காலத்தி மலையி ஞான சம்பந்த பண்ண அந்த காலத்துங்களுக்கு போது வாய் கலசமாக வழிவாழ் வழிபாடு செய்யும் வேடன் அதெல்லாம் வச்சுதான் சேர்க்கலாம் பண்ண வாய் கலசமாக வழிபாடு செய்யும் வேடன் நயனாகும் மயன் மலராகு நயனம் மலர் போன்ற நயத்தை காய் கனையினால் இடந்து ஈசனடி கூடு கலத்தி மலை காலத்து தேவாரம் ஞானசம்பந்தர் கொட்டிவிட்டாங்கல்ல பெரியவங்க படிச்சா போதுமே படிச்சா போதுமே இனி ஒண்ணு நீ புதுசா படைக்க வேணாண்டா காவியா இருக்கிறத படிங்கப்பா பெரியவங்க நம்ம விட லட்சம் லட்சம் மடங்கு பெரியவங்க ரெண்டு அடியில் முடிச்சு விட்டாரு ஆகவே அது தங்கியும் பொருள் பற்றி செய்கின்ற பூசணைகள் போல் விளங்க திருப்புற்ற சீரடி சிவசிவ வாய் கலசம் அந்த வாய் கலசம்னா வாயாகிய கலசத்துல ஊன் அமுதம் ஊனத்தான் அமுதமா ஒரு கையில வச்சுக்கிட்டாரு வெறுப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிந்தங்கு சேடறிய மெய் அல்லவா அந்த அந்த அன்னைக்கு செய்த அந்த அந்த உண்மையான தொண்டு காலங்காலமாக காலங்காலமாக இன்னைக்கும் சொல்றோம் நம்முடைய மணிவாச நூலத்துல சுவாமி கண்ணப்பர் அன்பை பார்த்த பிறகு வேற யாரும் அதுக்கு இணையான ஒரு அன்பு செய்ய முடியாதாச்சே அப்படி இருந்து என்ன ஆட்கொண்டீங்களே திருப்பெருந்துறையில கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண் அன்பின்மைன்னு சொல்லிட்டாரு பட்டிமன்றம் போடாதீங்களா இதுக்கெல்லாம் பட்டிமன்றம் போடக்கூடாது ஆமா சமயத்துறையில பட்டிமன்றமே போடக்கூடாது ஏன் பேச்சுக்காவது அவங்க அடுத்தவங்களை குறைக்கும் போது குறைச்சு பேசணும் குறைச்சு பேசும்போது தப்பு விளையாட்டு கூட குறைச்சு பேசக்கூடாது சமயத்துறையில் பட்டிமன்றம் தூக்கி அடிப்படும் என்ன பட்டவங்க பேச முடியுதான் கண்ணப்பர் வரா இவர் சிறந்தவரானா சிறுத்தவர் சிறந்தவரானா சிவ சிவ இப்படி இந்த மாதிரி எடுக்கிறது இதே தப்பு ஏழு பிறவிக்கு நரகம் தான் ஏன் சிறுத்தொன்ற பேசுறவன் யாரை தாக்குவான் கண்ணப்பரை தாக்கணும் அப்பதான் பட்டிமன்றம் பெட்டிமன்றம் தானே அது அதனால இது பேசுறது அதை தாக்கணும் சிவ விளையாட்டு கூட செய்ய முடியாது திருவள்ளுவர் நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி விளையாட்டுக்காக கூட ஒருவரை ஒருவர் இகழக்கூடாது திருவள்ளுவன் ஆயிரத்தி முன்னூத்தி குரல் ஒரு நான் இல்ல சார் விளையாட்டு ஐயோ விளையாட்டா கூட இகழக்கூடாதுடா ஒரு பேச்சு கூட சொல்றது நகையுள்ளும் இன்னாது இகழ்ச்சி வகையுள்ளும் பண்புல பாடறிவார் மாட்டேன் பாடி வச்சான் இப்படிதான் தமிழம் படிப்பான் திருந்துவான் நினைச்சார் இல்ல எனவே அது மாதிரி எதுக்கு சொல்லுவாங்க இந்த இந்த பூசணி செய்கின்ற பொழுது என்ன செய்தாராம் வாய் கலசம் ஊன் அமுதம் கையில ஒரு அந்த ஊனையை அமுதம் வச்சுக்கிட்டாராம் வெறுப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று மெய் குளிர்ந்துன்னு என்ன குளிர்ந்துன்னு கேட்டா இந்த ஒரு கண்ணுக்கு இணையா ரத்த வரத்துக்கு வேண்ட முடியாம நான் ஒரு கண் வச்சு அப்பன ஒண்ணு அதுக்கு கண்ணு தெரிஞ்சது தெரிஞ்ச உடனே ஒரே கூத்து கடைசியில தனக்கு உரிய கண் போயிட்டுது அதை பத்தியே இங்க ரத்தம் சுட்டுது அது பாட்டுக்கு தங்க கட்சி விளம்ப கிடையாது பேச்சு துண்டுதான் அதெல்லாம் என்ன பண்ண இப்படி எடுத்து எடுத்து வச்சுட்டு என்ன ரத்தம் வருது பத்தி ஆ பெருமானி உன் கண்ணில் ரத்தம் இல்லாம அருமையா இருக்குது என்ன அடியன்னு பாக்குறீங்க முருகா முருகா முருகா நடிக்கலாம் இந்த சென் குருதி கண்டா நிலத்தில் ஏற பாய்ந்தன ஒரு ஒரு பாய்ச்சல் பாடி எல்லாம் யாரு சேர்க்கிறார் பாடியிருக்காரு எனவே அந்த வெறுப்புற்று வேடனார் தேடறிய மெய் குளிர்ந்தங்கு உள்ளமெல்லாம் குளிர்ந்துதான் நான் ஒரு கண் போனதை பத்தி கவலையே படாம ஆனா பெருமானுக்கு என்ன நல்லா இருக்குதே அருமையா நம்ம பாக்குறாரு அருள் சுரக்கிறாரு நினைக்கிறாராம் இப்படி அருட்பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ ஏண்டி ஒரு கதையெல்லாம் பேசாதீங்கடி இந்த மாதிரி வட்டெல்லாம் பேசிக்கிட்டு விளையாடுங்க தோல் நோக்கம் சரிங்களா அருமையான பாட்டு இன்னொரு பாட்டு போலாமா போலாம்